الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العليم இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவை புகழ்ந்து எங்களுடைய தலைவர் முகம்மது முஸ்தபா சல்லாஹூ அலை வசல்லம் அன்னார் மீதும் அன்னவருடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் இன்னும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் இன்னும் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைத்து மக்கள் மீதும் செலவாக்கும் சலாமும் சொல்லிய பின்பு அல்லாஹு ரபுல் அவனால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடப்பதோடும் தடை செய்யப்பட்ட விடயங்களை கவிந்து வாழும்படி நான் தக்குவாவை கொண்டு வசதி செய்து அன்புக்குரிய பெரியவர்களே ஹஜ்ஜுடைய கடைசி பிற டேட்டுகள்ல இருக்கிறோம் இன்னும் ஒரு ரெண்டு நாளையில மொஹர்ற மாதத்துக்கு உண்டான தலைப்பிறை பார்ப்பார்கள் அன்பான சகோதரர்களே பெரியவர்களே ஜுல் ஹஜ் மாசம் ஹஜ்ஜுடைய இந்த மாதம் அரபு மாதங்கள்ல கடைசி மாதம் அடுத்து வந்து மொஹர்ரமுடைய மாதம் அது இஸ்லாமிய மாதங்கள்ல வருடங்கள்ல முதலாவது மாதமாக இருக்கிறது அப்ப மேற்கல் மேல ஓதப்பட்ட குரானுடைய சங்கையான ஆயர் அல் யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் என்ற இந்த ஆயர் இந்த மாதம் ஹஜ்ஜுடைய மாதத்துல பத்தாவது பிறையில் ஒன்பதாவது பிறையில் இறக்கப்பட்டது அல்யௌம அக்மல் துலக்கும் தீனக்கும் வாத்மம் துவாலைக்கும் நியாமதி வரதி துலக்குமுல் இஸ்லாம தீனன் இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா மூணு விடயங்களை சொல்லியிருக்கிறான் ஒன்று ஒன்று அல்யௌம அக்மல் துலக்கும் தீனகும் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன் இரண்டாவது வாத்மம் து ஆலைக்கும் நியாமதி என்னுடைய நியாமத்தையும் உங்களுக்கு சம்பூர்ணமாக்கி விட்டேன் மூணாவது வரதீது லகுமுல் இஸ்லாம தீன இஸ்லாம் தாத்தை உங்களுக்கு நான் மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் வரதீது லகுமுல் இஸ்லாம தீன இந்த ஆயத் சூரத்துல் மாயிதா சூரத்துல ஆரம்பத்துல வருகிறது இந்த ஆயத் எப்ப இறங்கியது இது இறங்கியது ஜுல்ஹஜ் மாசம் ஒன்பதாவது திரை ஒன்பதாவது திரை அசருக்கு பின்னால ஜுமாவுடைய நாள் அதோட அரபாவுடைய நாள் அரபாவுடைய அந்த சங்கையான இடத்தில் இறங்கிய அதுவும் சல்லாஹு அவர்களுடைய அறுபத்தி இரண்டாவது வயது அறுபத்தி இரண்டாவது வயது அல்லாஹம் அவங்களுடைய பத்தாவது வருடம் பத்தாவது வருடம் பதினொன்றுல ரசூ சல்லாஹம் அவர்கள் பப்பாத்தானார்கள் இந்த ஆயத்திறங்கி மூணு மாதத்துல முஹர்ரம் சஃபர் ரபீன் இல்ல ரசூ அவர்களுடைய அறுபத்தி இரண்டாவது வயதில் ஹிஜிரி பத்தாவது வருஷம் ஹஜ்ஜுடைய மாதம் டே திரை ஒன்பது வெள்ளிக்கிழமை நாள் அதுவும் அரப்பாவுடைய நாள் அசருக்கு போறவு இந்த ஆயத் இறங்கியது இந்த ஆயத்தை பார்க்கும் பொழுது ஆயத்து வந்து எல்லாம் தான் காட்டும் எல்லாம் கடைசி தருணம் அவர்களுடைய கடைசி கட்டம் வாழ்க்கையில மூணு மாதம் இருக்கும் பொழுது இந்த ஆயத்திறங்கி இரண்டாவது வருஷத்துல கடைசி மாசம் ஜுல்ஹஜ் மாசம் மூணாவது கடைசி நேரம் ஒரு நேரத்துடைய ஒரு நாளுடைய கடைசி நேரம் என்றால் சூரியன் மறைகிறதோடு அந்த நாள் கடைசி குரு புஷ்டம் இப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆயத் குரானுடைய இந்த ஆயத் இல்ல கடைசிய காட்டுது நாட்கள்ல நேரத்துல வருடத்துல அவங்களுடைய வருடத்துல வயசுல எல்லாம் கடைசியை காட்டு அடுத்தது இந்த ஆய இறங்கினதுக்கு பிறகு ஹலால் ஹராத்துடைய எந்த ஒரு ஆயத்தும் இறங்கல் இதுதான் கடைசி ஆய சட்டதிட்டங்கள் ஹராமான விடயத்திலும் அலாலுடைய விஷயம் அது ஒரு ஒராய திறங்கியது சில கிதாபுகள் இருக்குது ஹுரிமத் அலைக்கும் அல் மைசத்து வலஹ்முல் ஹிம்சி வத்தமு வலஹ்முல் ஹிம்சி வமா இதுக்கு பிறகு நாலு விஷயம் ஹராமாக இறக்கப்பட்டது அது ஒரு கிதாபில் இருக்கு அப்படி என்றால் உங்களுக்கு செத்தவையில் ஹராம் வத்தம் ரத்தம் ஹராம் ரத்தம் என்றால் ஓடக்கூடிய ரத்தம் அது இல்லாம இறைச்சி அறுத்தா அதுல ரத்தம் வரத்தான் செய்யும் அது ஹலால் ஒரு மிருகத்தை அறுத்தா ரத்தம் ஓடுமே ஒரு காலத்துல ரத்தத்தை சேமித்து வச்சு சாப்பிடுவார்கள் தாயத்தோடு அது ஹராமாகப்பட்டது மூணாவது வலஹ்முல் ஹின்சீர் ஹின்சீருடைய அதோட சம்பந்தப்பட்ட எல்லாம் ஹராம் அடுத்தது அல்லாவுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டவைகளும் ஹராம் பண்பான சகோதரர்களே இந்த அல்யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் என்ற ஆய இறங்கிய நேரத்தில் சஹாபாக்கள் மிச்சம் கவலைப்பட்டார்கள் ஏன் கவலைப்பட்டாங்கன்னா விலை கொண்டாங்க இது கடைசி தருணத்துல இறங்கியது எல்லாம் கடைசி ரசூசல்லாம் அவர்களும் இந்த உலகத்தை விட்டும் போற காலம் நெருங்கியது என்றத சைக்கினை செய்தது சில சகாபாக்கள் விளங்கினார்கள் அதுல செய்தினா உமர் ரவி அல்லாஹுவான் செய்தனா உமர் ரதி அல்லாஹ் வன்ஹூ இந்த ஆயத் இறங்கினைக்கு சொன்னாங்க இந்த ஆயத் இறங்கினைக்கு சஹாபாக்கள் சொன்னாங்க இதுக்கு பிறகு புதிய ஒரு விடயம் வராது அவர்களுடைய வாழ்க்கையில் எது ஹலால் அது இறங்கிக் கொண்டே இருந்தது அப்ப நாங்க அத ஹலாலாய் கொண்டே இருந்தோம் அமல் செஞ்சு கொண்டு இருந்தோம் எப்ப ஹராம் இறங்கிச்சோ நாங்க விலை கொண்டே இருந்தோம் இப்ப தீனும் மார்க்கமும் பூர்த்தி இது ஒன்றும் வராது இருக்கிறத வைத்து எங்கட வாழ்க்கை அமைச்சு கொள்ளத்தான் இருக்குது என்று செதினா உமர் சொல்லி அல்லாஹுவான்னு சொன்னார்கள் அதே நேரத்துல சில சகாபாக்கள்ல சிலர்கள் சந்தோஷப்பட்டாங்க இந்த ஆயத் இறங்கவும் சந்தோஷம் என்னென்றால் அல்லாஹு காலா எங்களுக்கு இந்த ஆயத்தின் மூலமாக சம்பூர்ணமான மார்க்கத்தை அல்லா தந்திருக்கிறான் அல்யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் இதன் மூலமா எங்களுக்கு எங்கட மார்க்கம் சம்பூர்ணமாகிவிட்டது என்று சகாபாக்கள் சந்தோஷப்பட்டார் அப்படி அர்த்தம் இதுக்கு பிறகு யாரும் மார்க்கத்துல ஒன்றை நுழைவிக்கலாம் இல்லாததுகளை இந்த மார்க்கத்துல கொண்டு வரையலா மார்க்கமா கொண்டு வரையலாம் இதோட பூர்த்தி அதனால சந்தோஷப்பட்டான் எங்களோட மார்க்கம் சம்பூர்ணமாகிவிட்டது இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று வருது படிச்சவங்கள அடிப்படையில மார்க்கத்தை நல்லா விளங்கினவங்கள அடிப்படையில படிச்சவங்களோட அடிப்படையில அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் மார்க்கத்துக்கு மிச்சம் தூரமானவங்களுக்கு இந்த கேள்வி வராது அவங்க இலக்கியமே மார்க்கம் இல்ல அவங்களுக்கு இந்த கேள்வி வராது மார்க்கத்தோட பிணங்கி போவாங்களே அவங்களும் கேள்வி வரும் அது என்ன கேள்வி என்றா எங்களுக்கு தான் சம்பூர்ணமான மார்க்கம் எடுத்து நடக்கிறோம் ஏனைய நபிமாறுகளுக்கும் அந்த அந்தந்த நபிமாறுகளுக்கும் அந்த மார்க்கம் பூர்த்தியா என்ற கேள்வி வரும் ரசூருல்லா அவரது உம்மத்துக்கு இந்த மார்க்கம் பூர்த்தி அதே நேரத்துல ஏனே நபிமார்களுக்கு அதுக்கு பதில் அந்தந்த சமுதாயத்தை வைத்து அந்தந்த சமுதாயம் உம்மத்தை வைத்து கால எல்லையை வைத்து அவங்களும் பூர்த்தி அந்தந்த சமுதாயத்துடைய கால எல்லைய வைத்து அவங்களுக்கு அவங்கட மார்க்கம் போட்டு ரசூலுல்லா அவர்களுக்கு அவங்களோட உண்மத்துக்கும் நிலைமைவத் அல்லா கியாமத்து நாள் வரை இந்த மார்க்கத்தை தான் வச்சிருக்கிறார் அதனால யாரும் குறையில்லை உதாரணத்துக்கு ஒரு ஆள் நாற்பது வயசுல மௌத்தாயிட்டாரு இனமுறால் எண்பது வரையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்பான சகோதரர்களே அது அவரது பூர்த்தி நாற்பதுக்கு இவருக்கு எண்பதோ எழுவதோ அறுபதோ அறுபத்தி மூணு அவருக்கு பூர்த்தி அதுல குறைபாடு ஒன்றும் இல்லை இதே போலதான் சகோதரர்களே அந்தந்த நபிமார்களுக்கு அந்தந்த காலத்துடைய பூர்ணமான மார்க்கம் கொடுப்பட்டது அன்பான சகோதரர் இந்த ஆயத்துடைய சில தப்சீர்களை நாங்க எடுத்துக்கொண்டோம் சுருக்கமாக கொண்டு வந்து அல்யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் உங்களோட மார்க்கம் உங்களுக்கு பூர்த்தி உங்களோட தீன் உங்களோட சரியர் அல்லாஹு தாலா எங்களை செஞ்ச பெரிய ஒரு அருள் எங்களோட மார்க்கத்துல எல்லாம் சம்பூர்ணமாக தரப்பட்ட அதுக்கு ஷாஹி சாட்சியாகத்தான் குர்வான் இருக்குது அதோட ஹதீஸ் இருக்குது அதுக்கு ரெண்டுக்கும் மேல பல விதமான சரியத்துடைய கிதாபுகள் இருக்கு நீங்க ஒரு சரிய படிச்சு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போனால் அவங்க அங்க ஓதி கொடுக்கக்கூடிய விஷயங்களை காட்டுவார்கள் இந்த இதிலிருந்து தான் நாங்க குரான விளங்குறோம் இதிலிருந்தான் தான் விளங்குறோம் இதிலிருந்தான் சட்ட சட்டத்திட்டங்களை விளங்குறோம் இதிலிருந்து ஹலால் ஹராக்க விரும்புகிறோம் இதுல இருந்தான் இஸ்லாத்துடைய அவாயுதுகள் உசூடுகளை விளங்குறோம் அதனால சகோதரின் உலகத்துல மதிக்கப்பட வேண்டியவர்கள் அறிஞர்கள் இந்த உலகத்துல மதிக்கப்பட வேண்டியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் யாரும் இல்ல இந்த சரியத்தை சுமந்தவர் அரபி சரியத்துடைய கல்லூரிகள் என்றால் அங்க சகோதரர்களே சரியத் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது நீண்ட வருடங்களாக மார்க்கத்துடைய பல விடயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும் அந்த இடங்கள் மதிக்கப்படணும் அந்த மார்க்கத்தை சுமந்தவர்கள் கண்ணியப்படுத்தப்படணும் அவங்களுக்கு நபிமார்களுடைய குலூங்களும் அறி அறிவுகளும் அருமை ரசூருல்லா சில அவங்களுக்கு கொடுப்பட்ட அறிவுகளும் அங்க போதிக்கப்படுகிறது அந்த மதரசாக்கள் என்பது ஒரு ஃபேக்டரி ஒரு மாதிரி ஃபேக்டரியில பொருட்கள் உருவாகி ஏன் இடங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது பூர்ணமான தீன் மார்க்கம் அந்த அரபி கல்லூரிகள்ல உருவாக்கப்பட்டு அவங்க முழு உலகத்துக்கும் சப்ளை பண்றாங்க அதனால அல்லாஹு காலா முழு சம்பூர்ணமான மார்க்கம் விளங்கணும் என்றால் அந்த இடத்துக்கு போய் தான் விளங்கும் இரண்டாவது அந்த ஆயத்துடைய வாத்மம் து அலைக்கும் நியாமதி வாத்மம் து அலைக்கும் நியாமதி என்னுடைய நியாமத் அருள் உங்களை சம்பூர்ணமாக்கி விட்டேன் பூர்த்தியாக்கி விட்டேன் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை இந்த சரியத்தை இந்த சம்பூர்ணமான தீன அல்லா ஞாபகத்தை சொல்றான் ஞாபகம் அப்ப சகோதரர்களே அல்லா உத்தரத்திலும் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கல்ல ஆக பெரிய ஞாபத் அல்லாவுடைய மார்க்கம் எவர் மார்க்கத்தோட வாழ்வாரோ அவர் அல்லாவுடைய நியாமத்தை சுமந்தவர் அவருடைய ஞாபகம் துடுப்பட்டீங்க மக்கள் உலகத்துல விளங்காதவர்கள் என்னென்னமோ நியமத்தனி சொல்றாங்க பணம் நியமத்தன்றாங்க புள்ள குட்டியல் நியமத்தன்றாங்க இனி உலகத்துல அழிஞ்சு போறத பார்த்து என்னமோ நினைச்சிருக்கிறாங்க ஆனால் சகோதரர்களே நியாமத் தலையிலிருந்து கால் வரையில் மார்க்கத்தோடு இருக்கும் அப்ப எவ்வளவு சுக்குரி செய்யணும் அல்ஹந்து சொன்னா போதுமா இவ்வளவு சுமக்கிறோம் வாழ்வார்த்தையாக அல்ஹந்து அல்லா தலைங்களை தந்திருக்கிறான் தலையில இருந்து கால் வரை அப்ப எவ்வளவு சாக்கிரியங்களாக நன்றி உள்ளவங்களா மாறும் இந்த உலகத்துல முஸ்லீம்கள் என்ன ஞாபகம் கிடைச்சீங்க இதாலதான் சொருக்கம் அருமை ரசூலுல்லா சல்லாஹு அலை வசலம் சொன்னாங்க எவர் இந்த உலகத்துல கலிமா சொன்னாரோ அவர் சொர்க்கவாதி இப்ப நாங்க சந்தோஷப்படுவோம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் களிமாட இருக்கிறோம் அல்ல எங்களுக்கு நேர சொர்க்கத்தை தருவான் அதனாலதான் சஹாபாக்கள் சஹாபாக்கள வாயிலிருந்து ஒரு வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹி என்ற அருள தந்த எல்லா புகழ் இதை நாங்களும் அடிக்கொருதை சொல்லிக்கொள்வோம் இஸ்லாத்தவை தல்ல எங்களை கண்ணியப்படுத்துறது இந்த உலகத்துல துணியால கிடைத்தவைகளை அல்லாவுடைய பதல் என்று சொல்லுங்க பதில் நியாமத் இந்த இஸ்லாம் இந்த ஈமான் ஈமானோட வாழக்கூடிய பாக்கியம் பெரிய ஒரு நியாமத் அடுத்ததெல்லாம் அடுத்தவங்களும் கொடுப்பட்டீங்க அலிமா சொல்லாதவங்களுக்கும் இதை விட அதிகமா கொடுப்பட்டீங்க அதல்ல பெரிய அது வரும் போகும் விஷயம் நடக்கும் எது வந்தாலும் எது போனாலும் இஸ்லாத்தோட ஈமானோட வாழும் அடுத்தது வரதி குலக்குமுல் இஸ்லாம தீனன் இஸ்லாம் இஸ்லாச நான் மார்க்கமா கபூல் பண்ணிட்டேன் உலகத்துல ஒரு மார்க்கம் அது இஸ்லாம் மட்டும்தான் அல்லாவால ஏற்றுக்கொள்ளப்பட்டது அன்பான சகோதரர்களே இந்த ஆய இந்த மூணு பகுதிக்கும் குலமாக்கல் அதிகம் அதிகமான விடயங்களை எழுதியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்ப இந்த ஆயத்துல எங்களுக்கு என்ன தேவை இந்த ஆயத்தை இறங்கியது அங்கேயான இடத்துல இப்ப இதால் எங்களுக்கு நாங்க என்ன படிப்பு என்ன எங்களுக்கு படிப்பு என்ன தெரியுமா முடியுமான அளவுக்கு மார்க்கத்தோட வாழ்றது அந்த மார்க்கத்தோட வாழ்றது தான் ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் ஒரு நாடு மார்க்கம் இருக்குமெண்டா அந்த நாட்டுடைய எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றம் ஒரு குடும்பத்துல மார்க்கம் இருக்குமென்றால் அந்த குடும்பம் முன்னேற்றம் ஒரு ஆழ்ந்த மார்க்கம் என்றா அவர்த முன்னேற்றம் மார்க்கம் என்னது இப்ப உதாரணத்தை கொண்டு எடுத்துக்கொள்ள மார்க்கம் வந்து உண்மை பொய் எங்கிட்ட மார்க்கம் இல்லை பொய் பேசுறது உண்மை பேசுறது உலகத்துல வாழ்ற கூடியவங்க எல்லாரும் உண்மையோட இருந்தால் அதுதான் அந்த நாட்டுடைய பொருளாதாரத்துடைய முன்னேற்றம் சில நாடுகள் பொருளாதாரத்துல பின்னுக்கு போயிட்டு மக்களுக்கு வாழ்ந்து கொள்ளையலாம் அவன் சொல்றாங்க நாடு உடஞ்சி புழுந்து பெய்து ஒன்றுமில்ல ஒன்றே பொய்ய பாவித்த நாடு அளவீக்குது ஏமாக்கம் சம்பாதிக்க தெரியா பேச தெரியா மார்க்கம் இல்ல பேச்சில்லை பணம் வியாபாரத்துல மார்க்கம் இல்லை இதுல ஒன்று ஒரு நாட்டுடைய முன்னேற்றம் உடஞ்சி முழும் அளவு செய்யறாங்க அளவால் ஒரு ஆளுக்கு துலத்துல வாழையுமா பொய் பேசுறாங்க வாழையுமா இந்த உலகத்துல நிம்மதியாக ஒரு ஆள் ஏமாத்துறாரு நம்பிக்கை இல்லை வாழையுமா மனசுக்கே ராகத் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஒரு ஆள் அந்நிய ஒரு ஆள் கேட்டால் உங்களோட இஸ்லாத்த எங்களை விளங்கப்படுத்து கண்டால் நான் ரெண்டு வார்த்தையில சொல்லுவேன் என்னது ஒன்று உண்மை அடுத்த அமானிதம் அதாவது நம்பிக்கையா நடக்கிறது உண்மையும் நம்பிக்கை இந்த ரெண்டும் எப்ப குழுதுடுமோ அந்த மண் சண்டை இருந்தால் அவர் புரிஞ்சுடுவார் ஒரு நாட்டுல பொய்யும் ஏமாற்றம் இருந்தால் அந்த நாடு புரிஞ்சிடும் அதனாலதான் சகோதரர்களே மார்க்கம் என்றது லேஸ் இல்லை இது ஒரு மனுஷனுடைய முன்னேற்றம் ஒரு நாட்டுடைய முன்னேற்றம் சில ஊர்கள்ல பார்க்கிறோம் நல்ல மக்கள் ஈமான்தாரிகள் அந்த ஊர் முன்னேற்றம் சில நாடுகள்ல பாக்குறோம் முழு முன்னேற்றம் அங்க உண்மை இருக்கும் நம்பிக்கை இருக்கும் வெக்கம் இருக்கும் இதெல்லாம் சகோதரே மார்க்கத்தில் அல்ல பெரிய ஒரு முன்னேற்றத்தை வச்சு ஏமாக்கம் என்பது எங்கட மார்க்கம் இல்லை அது வேற எங்கேயோ போகுது ஏமாக்கம் உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்றால் அவர்கள் செய்தினா பிலால் ரதியெல்லாம் சொன்னாங்க பிலால் எனக்கு ஈச்ச பலம் எடுத்துடுவாங்க எனக்கு ஈச்ச பலம் எடுத்துடுவாங்க வஜா பிலால் பிதம்ரின் பர்ணி செய்தினா பிலால் அவர்கள் ஒரு பேகில எல்லாம் நல்ல நல்ல ஈச்ச பலம் கொண்டு வந்தாங்க சொல்லாட மஜிலிசி வஜா பிதம்ரின் பர்ணி நல்ல உயர்ந்த தரமுள்ள ஈச்சபலம் கொண்டாந்து ரசூருல்லா அவர்களிடம் முன்னுக்கு வைத்தாங்க ரசூருல்லா சல்லா செல்லம் பார்த்தாங்க எல்லாம் நல்லதாயிக்குது கேட்டாங்க எல்லா ஈச்சபலம் இப்படி தானா ஒரு டவுட் ஒன்று வரும் தானே ஒரு குவியலாக ஒரு பேகில பூர்த்தியா கொண்டு வரும் பொழுது அடை இயக்க வந்து ஒன்று பெருசிக்கும் சின்னது இருக்கும் அசதானது இருக்கும் நல்லது இருக்கும் தரம் குறைஞ்ச தரம் கூடிய பல தான் வரும் இவர் கொண்டு வந்தது எல்லாம் நல்லது தரத்துல முதலாவது ரசூலுல்லா அவர்களுக்கு சந்தேகம் வந்து கேட்டான் விலால் இல்ல இச்சபன் இதா இல்லையா ரசூலுல்லா நான் என்ன செஞ்சென்றால் இந்த நான் தண்டும் ரதியும் எங்கள்கிட்ட தரம் குறைச்ச ஈச்சபலம் இருந்துச்சு என்னது தரம் குறைஞ்ச ஈட்ட பலம் இருந்தது நான் ஒரு ஆள்கிட்ட பேசி சொன்னேன் இதுல ஆறு கிலோ எடுங்க உங்களிடத்தில் எனக்கு மூணு கிலோ தாம் சாஹன் ஒரு சா வந்து ரெண்டரை கிலோ நான் சொன்ன நீங்க இதுல அஞ்சு கிலோ எடுங்க எனக்கு ரெண்டரை கிலோ தாமோடு எங்கள்கிட்ட வந்து தரம் குறைச்சல் உங்களிடத்தில் எல்லாம் நல்லது எங்கள்கிட்ட கூட எடுங்க அதிகம் அதிகப்படுங்க அஞ்சு கிலோ எடுங்க உங்க இடத்துல ரெண்டரை கிலோ தாங்க உலகம் என்ன செல்லும் அவருக்கு அதிகமா கொடுத்து இவர் கொஞ்சம் எடுத்தார் நல்ல ஒரு யாவார் இதை செய்து விலால் பிலால் எல்லாம் சொன்னாங்க இப்படித்தான் ரெண்டு கொடுத்துட்டு ஒன்று எடுத்த யார் சொல்லலாம் செல்லம் என்ன சொன்னாங்க ஐநூறு ரூபாய் ஒரிஜினல் ரிபாண்டா ரிபாண்டான்னு எங்கட வார்த்தையில பட்டியன்றுவாங்களே ஐநூறு ரிபா ஒரிஜினல் ரிபா அவ்வே இத தூக்கி வீசிங்கண்டாம் பாருங்க சரிய சரியத ரசூசல்லால் செல்லம் வியாபார ரீதியா எப்படி விளங்கப்படுத்துறாங்க ஒரு உண்மையான தீன்தாரியா இருந்தால் மார்க்கப்பட்டுள்ளவராயிருந்தால் அவர் உலகத்துல நீதியை தான் பார்ப்பார் இந்த வியாபாரத்தை பாருங்க அஞ்சு கிலோ கொடுத்துட்டு ரெண்டரை கிலோ செஞ்சினா பிலால் எடுத்திருக்கிறான் அந்த அஞ்சு கிலோவும் பார்க்கும் பொழுது தரம் குறைச்சல் இருந்தா சிலவேல ஒன்றுமே உதவாகாம இருந்தால் இந்த ரெண்டரை கிலோல என்ன புரோசனம் உண்மையாயிரு பிலால் வியாபாரம் செஞ்சார் சொன்னாங்க பிலால் உங்களுக்கு நல்ல ஈச்சபலம் கொண்டு வரணும்னு ஒரு மெசேஜ் வியாபாரி இல்ல ஆனால் தற்காலத்துல வியாபாரிகளும் இதை விலை கொள்வோம் வியாபாரம் என்றது எல்லாம் வியாபாரம் தான் சொல்றேன் வியாபாரி என்ற வந்து இதை பார்த்தா விலை யார் வியாபாரின்னு அவங்க தான் உணர்ந்து கொள்வோம் செய்தனா பிலால் சொன்ன பிலால் உங்களுக்கு நல்ல ஈச்ச பலம் வேணும் எப்படி செய்யுது எப்படி எங்கள்ட இருந்த தரம் குறைச்சல் ஈச்ச பலம் எல்லாத்தையும் விக்கி சல்லிக்கு திருகத்துக்கு எல்லாம் வீட்டுக்கு சல்லி எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையானாலும் ஈச்ச பலம் எடுக்கிது இதுதான் ஹலால் நீ வியாபாரிகள் விலையும் கொள்வோம் இத பத்தி விளக்கம் சொன்னாலும் உள்ளத்துல வரலாறு அது வியாபாரம் வியாபாரம் இல்லை தள்ளி சம்பாதிக்கிறதுக்கும் மார்க்கம் சொல்லி தந்தீங்க இந்த மெத்தட்ல போனாக்கம் ஒரு மனுஷன் வியாபார முன்னேற்றம் நாடும் இப்படி நீளமா நடந்து கொண்டால் நாட்டிலே முன்னேற்றம் அது இல்லாமல் எங்கேயோ போற விடயங்களை தூக்கி வாழ்க்கையில போட்டு கொண்டால் அவர் வெளிரங்கத்துல தான் தீந்தாரி அழிப்பார் வெளிரங்கத்துல தீந்தாரி இனி உள்ளத்துல எல்லாம் முடிவெடுப்போம் எனவே இந்த ஆயத்துடைய நோக்கமே தான் எங்களோட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் எல்லா சகல விஷயங்களையும் எங்கட மார்க்கம் சொல்லுது எங்கட தீன் சொல்லுது இப்படித்தான் நீ வாழணும் என்றால் கொஞ்சம் மனசுக்கு பாரமாயிருக்கும் அல்லா தலா அதுல பெரிய வெற்றியை வச்சிருக்கான் எனவே சகோதரர்களே இது ரசூசலாசலம் அவர்களுக்கு ஹலால் ஹராத்த முடிக்கிற விஷயத்துல கடைசி ஆயத் முடியுமான அளவுக்கு ஆசை இருந்தால் எங்களும் தீனோட வாழையிலும் அல்ல இந்த உலகத்துல தீனுடைய சரியத்துடைய முயற்சியை வச்சிருக்கிறான் ஏன் நாங்களும் இந்த உலகத்துல நல்ல தீன்தாரியாக எல்லா இடத்துல போய் சேரும்